திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு ஆவடு துறை திருச்சிற்றம்பலம் மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிருங்கங்கையாளை படர்சடை வைப்பர் போலோ காயிரும் பொழிகள் சூழ்ந்த கழுமல ஓரர் கம்பொன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே மடந்தை பாகத்தர் போலும் மான்மரி கையர் போலும் குடந்தையீர் குழகர் போலும் கொல் புலி தோலர் போலும் கடைந்த நஞ்சுண்பர் போலோ காலனை காய்வர் போலோ அடைந்தவர் கண்பர் போலும் ஆவடு துறையனாரே உற்ற நோய் தீர்ப்பர் போலோ ஒரு துணையாவர் போலோ செற்றவர் புறங்கள் மூன்று தீயழச் செருவர் போலோ கற்றவர் பரவி ஏத்த கலந்துலந்தலந்து பாடும் அற்றவர் கண்பர் போலும் ஆவடு துறையனாரே மழுபமர்கையர் போலும் மாதவள் பாகர் போலும் எழுநுனை வேலர் போலும் என்பு கொண்டணிவர் போலும் தொழுதெழுந்தாடி படே தோத்திரம் பலவும் சொல்லே அழுமவர் கண்பர் போலும் ஆவடு துறையனாரே பொடியணிமெய்யர் போலும் பொங்கு வெண்ணூலர் போலும் கடியதோர் விடையர் போலும் காமனை காய்வர் போலும் வெளிப்படு தலையர் போலும் வேட்கையார் பரவும் தொண்டர் அடிமையை அளப்பர் போலும் ஆவடு துறையனாரே பக்கரன் உயிரை வவ்வ கண்மலர் கொண்டு போற்ற சக் கரங்கொடுப்பர் போலும் தானவர் தலைவர் போலும் துக்கமாமூடர் தம்மை துயரிலே வீழ்ப்பர் போலும் அக்கரை ஆர்ப்பர் போலும் ஆவடு துறையனாரே விடை தரு கொடியர் போலும் வெண்புரி நூலர் போலும் படைத்தரு மழுவர் போலும் பாய்புலி தோலர் போலும் உடைத்தரு கீழர் போலும் உலகமும் மாவர் போலும் அடைபவர் இடர்கள் தீர்க்கும் ஆவடு துறையனாரே முந்திவானோர்கள் வந்து முறைமையால் வணங்கியேத்த நந்திமா காளரென்பார் நடுவுடையார்கள் நிற்ப சிந்தியாதேயோழிந்தார் திரிபுரம் எரிப்பர் போலும் அந்திவான் மதியஞ்சூடும் ஆவடு துறையனாரே பானமரே பானமரேனமாகி பாரிடந்திட்டமாலும் தேனமர் தேரும் மல்லி திசைமுகமுடைய கோவும் தீனரை தீய கருத்த திருவுருவுடையார் போலும் ஆனரை ஏற்றர் போலும் ஆவடு துறையனாரே பார்த்தனு கருள்வர் போலும் படர்ஷடை முடியற் போலும் ஏத்துவார் இடர்கள் தீர இன்பங்கள் கொடுப்பார் போலும் கூத்தராய் பாடியாடே கொடுவலி அரக்கன் தன்னை ஆர்த்தவாய் அலருவிப்பார் ஆபடு துறையனாரே சுவாமி மாசிலாமணி ஈஸ்வரர் அம்பாள் ஒப்பிலாமுலை அம்மை திருச்சிற்றம்பலம்